அம்பாறை மாவட்டத்தில் செழிப்பாக இருந்த பிரதேசங்கள் தற்போது காலநிலை மாற்றங்களால் வறட்சியாக காணப்படுகின்றது இந்த பிரதேசத்தில் உள்ள பல குளங்களில் நீர்மட்டம் மிக குறைந்து காணப்படுவதுடன் இங்குள்ள மிக பெரிய குளமான எஸ் சேரநாயக்க சமுத்திரத்தின் நீர்மட்டமும் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்த பெட்டக நிகழ்ச்சியை தொகுத்து தருகிறார் எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் சில்மியா விவசாயத்திற்கான நீர் குறைவடைந்து வருவதன் காரணமாக விவசாயிகள் இதற்கு எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றார்கள் என நாம் கண்டறிய முனைந்தோம் அம்பாறையில் இருந்து கல்முனைக்கு செல்லும் பாதையில் வறட்சியான நிலத்தை உழவு இயந்திரம் மூலமாக உழவிக்கொண்டு இருந்த ஒரு விவசாயியிடம் இம்முறையினால் குறைந்த நீரை உபயோகித்து நெற்பயிர் செய்கை செய்யலாம் என அம்பாறை மாவட்ட விவசாய அதிகாரி நிமல் தயரத்ன தெரிவித்தார் අවශ්‍ය කරන ජල ප්‍රමාණයෙන් සීට පණහක් යන්නේ முக்கியமாக நூறு வீதம் ஐம்பது வீதம் நீர் பாய்ப்பது நிலத்தை பண்படுத்துவதற்காக நூறு வீதம் ஐம்பது வீதம் உபயோகிக்கும் நீரை மேலும் குறைக்க முடியும் அதற்கு ஒரு முறை இருக்கின்றது எப்படி என்றால் அம்பாறையை பொறுத்தவரையில் மணல் கலந்த நிலப்பரப்பு மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றது அதனால் நெல் அறுவடைக்கு பின்னர் நீர் வரும் வரை காத்திருக்காமல் வறட்சியான நிலத்தை உழுது பதப்படுத்தி ஆரம்பித்துக் கொண்டால் மழையின் மூலம் அதற்கு தேவையான நீரை எடுத்துக்கொள்ளலாம் நீர் வழங்கும் முறையில் பல குறைகள் இருப்பதாக பலர் எம்மிடம் கூறினார்கள் இந்த கூற்று உண்மையானதா என கண்டறிய நாம் திட்டமிடல் செயற்திட்டத்தின் அதிகாரியான கிறிஸ்டி தேசப்பிரிய அவரிடம் கேட்டபோது මුල ඇල පද්ධතිය තියෙන මේ இந்த வாய்க்கால் ஐம்பது தொடக்கம் அறுபது வருடங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த வாய்க்காலாக காணப்படுகின்றது இந்த வாய்க்காலை புனர் நிர்மாணம் செய்வதாக இருந்தால் மூலதனம் பெரிதும் குறையாக காணப்படுகின்றது சில நேரங்களில் நீரை திறந்து விட்டால் வாய்க்காலுக்கு சென்றடைவது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது பயிரிடும் போது இரசாயன உரங்களை பாவிப்பதை விட சேதன பசலை மூலம் பயிர்ச்செய்கை செய்தால் குறைந்த நீரை உபயோகிக்க முடியும் இதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என விவசாயத்திற்கு பொறுப்பான உதவி பொறுப்பாளர் அமரஜீவ இவ்வாறு குறிப்பிட்டார் ජලයේ රඳා පැවැත්මේ சேதன பசலை இடுவதன் மூலம் நீர் தேங்கி நிற்கும் தன்மை இருக்கின்றது இரசாயன பசலை இடுவதை விட சேதன பசலை இட்டால் குறைவான நீரை கொண்டு பயிர் செய்கை மேற்கொள்ளலாம் அதே நேரத்தில் இரசாயன பசலையை விட சேதனை பசலையின் மூலம் தாவரங்களுக்கு கூடுதலான உயிர்ச்சத்தும் கிடைக்கும் தாவரம் கூடிய விளைச்சலையும் தரக்கூடியதாகவும் இருக்கும்